السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد مبارك وسلم تسليما كثيرا كثيرا اما بعد معاشر المسلمين رحمكم الله اوصيكم عباد الله ايا نفسي اولا بتقوى الله فاتنجيكم من عذاب النار ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا قال الله تعالى من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكرنا أنتا وهو مؤمن فلنحينه حياة طيبة ولنجزينهم مجرهم بأحسن ما كان يعملون صدق الله العظيم قال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புண்டுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றேன் சாந்தி மதம் ஏந்தி வந்த சன்மார்க்க போதகர் சத்திய தூதர் சரதாலி ஆலம் நமது உயிருக்கு மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிக்காலர் அறக்க வேண்டும் வாடிய மலராக்க கூடாது இந்த உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த உத்தம சகாபாக்கள் மீதும் உலகத்திலே வாழ்ந்த வாழ்கின்ற வாழப் போகின்ற அத்துணை சாலிகான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹுடைய நடிகார்களே அல்லாஹு சுபகானு ஓ தாயால எந்த நல்ல விஷயங்களை தன் வாழ்விலை எடுத்து நடக்கும்படி கட்டளிட்டுள்ளானோ அந்த நல்ல விஷயங்களை தன் வாழ்விலை எடுத்து நடக்கும்படியும் எந்த தீய சேர்ந்து விலகிக் கொள்ளும்படி கட்டளிட்டுள்ளானோ அத்தீய சேர்ந்து முற்றிலும் விலகிக் கொள்ளும்படியும் முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு வசதி செய்து கொள்கிறேன் மேலான பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஓ தாயல இந்த உலகத்தில் ஒரு குறுகிய கால வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான் உலகத்தில் அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்புகளுக்கும் ஒரு நாள் வரும் அது அதோடு அழிந்து போயிடும் பிறகு அதற்கு ஒரு வாழ்க்கை என்று உண்டு உலகத்தில் கிடையாது மறுமையிலையும் கிடையாது அல்லாஹ் சூரியனை சந்திரனை படைத்தான் இதெல்லாம் தற்காலிகமாக படைத்திருக்கிறான் அவையெல்லாம் ஒரு காலம் நேரம் அதன் நேரம் வந்து விட்டால் எல்லாம் எல்லாத்தையும் அழிச்சிருவான் அல்லாஹ் குரால சொல்கிறான் இதம் சுகூவிரத் இதமா உன் வைதன் நுஜூம் உன் கதரத் கடலா இருக்கலாம் நட்சத்திரங்கள் சந்திரன் சூரியன் எல்லாத்தையும் எல்லாம் ஒரு நாளைக்கு அழிச்சிருவான் மேலான பெரியார்களே அதெல்லாம் திரும்ப எழுப்பாட்டப்பட மாட்டார் ஆனால் மனிதன் ஒரு நாள் அழிவான் ஆனால் அவனுக்கு அழிவென்று இல்லை அவனுடைய பிரயாணம் தொடருகிறது மேலான பெரியாரை சொல்லி நம்ம மூத்தாயிட்டோம்னா கபருக்கு போயிருவோம் பிறகு கபர்ல இருந்து மஹர் பிறகு அல்லா குஸ்மானுத்தால நம்முடைய பிரயாணத்தை ஒன்றோ சொருக்கத்தில் முடிச்சு வைப்பான் அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படி இல்லைன்னு நரகத்துல முடிச்சு வைப்பான் அல்லாஹ் பாதுகாக்கணும் மேலான பெரியாலை சோழி ஆகையால் அல்லாஹ் இந்த உலகத்துல படைத்ததின் நோக்கத்தை சொல்லுகிறான் படைத்தவன் அவன் தானே ஒரு விஷயத்தை செய்தவன் அதன் நோக்கத்தை சொல்லுவான் ஒரு குட்டுவத்தை செஞ்சா அந்த செஞ்சவன் சொல்லுவான் இதை நான் உட்காரத்துக்கு செஞ்சேன் அதுல படுக்க முடியாது மேலான பெரியார் ஒரு கட்டிலை செய்தால் அதிலே சொல்லுவான் இந்த கட்டில நான் செஞ்சது படுக்கிறதுக்கு அதுல ஓட முடியாது மேலான பெரியார்களே செய்தவர் செய்தானோ அதைத்தான் அதுல செய்யலாம் அங்க நேர்மாட்டமா செய்ய முடியாது இந்த உலகத்தை படைத்தல்லா சொல்லுகிறான் மனிதர்களை படைத்த அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களை நான் சோதிக்கத்தான் படைச்சேன் சோதனை தான் நம்ம விரும்பினாலும் சோதனை விரும்பல்லாட்டியும் சோதனை ஆணா இருந்தாலும் சோதனை பெண்ணாக இருந்தாலும் சோதனை உலகத்தில் அல்லா எப்படி படைத்திருக்கிறானோ ஏழையா அது சோதனை தான் பணக்காக அது சோதனை தான் கண் இருக்கு அது சோதனை கண் இல்ல சோதனை அறிவு இருக்கு சோதனை அறிவு இல்ல சோதனை மேலான பெரியாலே சோதனைகளே எந்த நிலைமையில் அல்லாஹ் படைத்தாலும் எவ்வளவுக்கும் உங்களை சோதிக்கத்தான் படைத்திருக்கிறோம் ஆக மேலான பெரியாளி சோதரிகளே அல்லாஹ் குரால சொல்லுகிறான் உலகத்துல மனிதன் எந்த அளவு பாவம் செய்வானோ அந்த அளவுக்கு சோதனை பாவம் செய்யல சோதனை இல்லையா அதுவும் சோதனை ஆனா வித்தியாசம் இருக்குது தங்கத்தை நெருப்புல போடுறாங்க அது நெருப்பு விரல நெருப்புல போடுறாங்க அதுவும் நெருப்பு தான் ஆனா தங்கத்தை நெருப்புல போடுவது கோபத்துக்கு இல்லை அந்த தங்கத்தை பத்திரை மாட்டு தங்கமாக்கே அதன் பொறுமதியை கூட்ட அதே மாதிரி தான் நமக்கு வர்ற சோதனை மேலான பெரியார்களை நம்மளை சுத்தமாக்குறான்லாம் நம்ம பாவத்தை இல்லாம கூட கேட்டாங்க யாரெல்லாம் ஏங்களுக்கு இவ்வளவு சோதனை நாங்க நூத்துக்கு நூறு முஸ்லீம்களா இருக்கிறோம் நாங்க மூமிங்களா இருக்கிறோம் பதிலை கண்ட நாங்க அல்லாவுடைய ரசூலுக்கு பின்னால் இருக்கிற நாங்க நம்ம தொழுகை விட்டது கிடையாது ஹராம் ஆனால் பேணி வாழ்றோம் ஆனா யாழ்லா நீ உகதுல எழுபது பேரை ஷஹீதாக்கிட்டிய நமது உயிருக்கு மேலான கண்மணி ரசூலுல்லா சல்லல்லா வலைவத்திலே பல்ல உடைச்சிட்டியே என்ன காரணம் சஹாபியர் உள்ளத்துல ஒரு குமுறல் சஹாபியர் உள்ளத்துல ஒரு தேடல் நமக்கு அப்படிதானே நம்முடைய வாயில பாருங்க அல்லாவை பத்தி பேசுறதை விட மத்தது பேசுறது அதிகம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்கு சத்தம் கேட்குது உள்ள நடுங்குது இல்ல ரோட்ல போக்கல ஏதோ ஒரு போஸ்டர் பார்த்துக்கோ இருபத்தி நாலா அல்லாஹ் அல்லா லவ் ஸ்பீக்கர் போட்டு ஒரு மோதின சம்பளத்துக்கு வச்சு நான் தான் பெரியவே சொல்ல வைக்கிறான் இல்லையா ஒரு பாங்கிலே அல்லாதான் ஆக பெரியவன் அல்லாதான் ஆக பெரியவன் ஆறு தடவை சொல்ல வைக்கிறான் ஏ கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இந்த திசைகள்ல வாழ்பவர்களே நீங்க இல்ல பெரியவே அல்லாதா கிழக்கிலே வாழ்பவர்களே தெற்கிலே வாழ்பவர்களே அல்லோ அக்பர் அல்லாதான் பெரியவே அல்லாதான் பெரியவே இன்னும் ரெண்டு பேலன்ஸ் இருக்கு அது எங்க வானம் பூமி மேல யாரு கீழே யாரு எங்க இருக்கட்டும் சோதர்களே அல்லாதான் பெரியவே மனசு நடுங்கிச்சா பயம் வந்துச்சா கை உதறிச்சா அதற்கு அலிரதி எல்லாம் தாளானு வாங்கு சத்தம் கேட்டா உடம்பு மஞ்சளிச்சிரும் நடுங்க ஆரம்பிப்பாங்க அழியே ரவி அல்லாவுக்கா நாங்களும் தான் வாங்க கேட்கிறோம் ஒன்றுமே ஆகுதில்லையே ஏன் இப்படி பயப்படுறீங்க சொன்னாங்க வாங்குற அர்த்தம் தெரியுமா உனக்கு என்ன சொல்றாள்லா வாங்கு சத்தம் கேட்டு வராத பயம் ஒரு போஸ்டரை பார்த்து வருது என்ன ஆகுமோ கவலை அல்லாவுக்கு பயப்பட இல்லைன்னா செத்த கழுதைக்கும் பயப்பட வைப்பான் எலிக்கு பயப்பாருங்க எலிக்கு பயம் பூரானுக்கு பயம் பாத்ரூம் போயிட்டு என்னதான் ஓடி வாரம் பார்த்தா பாய்ச்சா உள்ளுக்கு பாய்ச்சா மாப்பிள்ளை கூட அவ்வளவு பயம் இல்லை பாய்ச்சானுக்கு பயம் ஏன்னா பாய்ச்சா உடம்புல பாய்ஞ்சா இவன் பாச்சான் ஆயிடுவான் சில மாப்பிளமா சொல்றான் அப்படி ஆயினாலும் பரவாயில்ல மேலான பெரியாலே சோதர்களே மன்ஹா பல்லா யார் அல்லாவுக்கு பயப்படுவாங்களோ அல்லா என்ன செய்வா உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துவையும் அவருக்கு பயப்பட வைப்பான் யார் அல்லாவுக்கு பயமோ மத்தெல்லாம் அல்லா படைச்சது தானே அல்லா படைச்சதான் சோதர்களே சகல படைப்பட முன்னெட்டி ரோம யானை கையில் இருக்கு அல்லாடே அல்லாட கையில் இருக்கு நம்ம அல்லாக்கு பயம் இல்லை அல்லா படைத்த படைப்புக்கு பயம் என்ன ஆச்சரியம் சோதர்களே பாம்புல்லா பயம் சகஜத் நேரம் சுபோக்கு பாம்பு சொல்ற நேரம் கொஞ்சாதி பாம்புன்னா தூக்கம் வருமா அல்லறி புடிச்சு ஓடி சாரம் இருக்கா இல்லையா அவன் வச்சிட்டு இருக்கா அதல்ல பிரச்சனை பாம்பு தான் இந்த பாம்பை படைச்ச அல்லாத பேரதான் சுபம்னு சொல்றாங்க எழுப்பினாரு தலவாணி எங்கேயோ இருக்கு அதை எழுதுக்கிறாரு பெட்ஷீட் எங்கேயோ இருக்கு அதை எழுந்து போத்திக்கிடுவாரு ஏன்னா எழுப்பாட்டு நேரமா வாங்க நேரம் அசருக்கு பாங்க சொன்னா ஓ டீ டைம் வந்துருச்சோ அப்ப அசருக்கு பாங்க சொல்றது டீ குடிக்க சுபோக்கு பாங்க சொல்றது போன தலைவாணியும் போன பெட்ஷீட்டையும் இழுத்து எடுக்க லோனுக்கு வாங்க சொல்றது சாப்பாடு இல்ல டைம் வந்துருச்சு இல்லையா லஞ்ச் டைம் அல்ல என்ன செய்யறா அப்படியா நீ வாங்க வச்சிருக்கிறது டீ குடிக்கவோ வாங்க வச்சிருக்கிறது லஞ்சுக்கோ வாங்க வச்சிருக்க எனக்கு வேலை விட மகிழ்வு டைம் ஆச்சுன்னா முடிஞ்சான் ஆபீஸ் டைம் க்ளோஸ் ஆயிருச்சான் சுபகார் எல்லாம் அலாரம் தேவையில்லை மணி அலாரம் இருக்கு அது தேவையில்லை அல்ல என்ன செய்யறான் சகஜத்து நேரத்துல பாம்புன்னா என்ன பயம் ஆனா அந்த பாம்பை படைச்சு அல்ல நீங்க வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போய் பொஞ்சாதின்னு சொல்லுங்க வீட்டுக்கு போய் உம்மட சொல்லுங்க அம்மா நாளைக்கு அல்லா வீட்டுக்கு வரானா யாருக்காவது பயம் வருமா பொஞ்சாதி பயப்படுவாரா உமா பயப்படுவாங்களா அப்படியா மவனே ஒரு சேவலை கொண்டாண்டுவான் இந்த பொம்பளைகளுக்கு சேவலுக்கு என்ன ராசியோ தெரியல பராத்து வந்தாலும் சேவல் லைலுக்கு கதல் வந்தாலும் சேவல் சேவலை தான் தேடுற அது கொண்ட உள்ள சேவல் வேணுமா சரி இப்ப சொன்னா நாளைக்கு ஜிபிலிஸ்லாம் வராங்களா அப்படியா ரொட்டியை சுடு விடுவாங்க நீங்க போய் சொல்லுங்க உமா நாளைக்கு மீக்கால இஸ்லாம் வீட்டுக்கு வராங்களா அலமது இல்லா யாரு சொன்னா அதுல சொன்னாரு சரி சாப்பாடு ஏற்பாடு செய் நீங்க சும்மா சரி இன்னைக்கு போய் உங்க பொஜாரி உமா வச்சு உமா நாளைக்கு இஸ்ராயல் அலி இஸ்லாம் வராங்களாம் வீட்டுக்கு உடனே பொண்டாடி சொல்லுவா தரத்திரிய பிடிச்சவனே இந்த பேக்கரி பேசாவே இஸ்ராயல் தோலை இஸ்ராயலை படைச்ச அல்லா பயம் இல்லை அவன் இஸ்ராயல் அலை இஸ்லாம் அல்லா நாடாம ஒரு எறும்புட உயிரை கூட வாங்க முடியாது இஸ்ராயல் அலைசலாம் மகளு ஒரு நாள் இஸ்ராயல் அலைசலாமும் மௌத்தா போயிருவாங்க இஸ்ராயல் அலைசலாத்தை அல்லா மௌத்தாக்கிடுவான் கியாமத்து நாள்ல சொர்க்கவாதிகள் நரகு வந்த பிறகு ஆட்டு ரூபத்தில் ஒரு சாமாவும் சொருக்கவாதி நரகவாதி கேட்பாங்க யாரெல்லாம் இது என்ன அல்லா சொல்லுவா இதுதான் மவுத்து மவுத்த ஒரு ஆட்டு ரூபத்துல கொண்டு வந்து சொர்க்க நரகவாதிகளுக்கு நடுவில் அல்லா அறுப்பா அறுத்து சொல்லுவா இன்னைக்கோட என்னுடைய மகளுக்குலே நான் படைத்த படைப்புலே மௌத்தீடு ஒண்ணு இல்லை அறுத்துட்டாரு மௌத்துக்கே மௌத்து பிற மௌத்தோடு இல்லை சொர்க்கவாதிகளுக்கு அதை போல சந்தோஷம் வேற ஒன்றும் இருக்காது நரகவாதிகளுக்கு அது போல கவலை வேற ஒன்றும் இருக்காது மேலான பெரியாலை சோதரிலே சகாபிகளுக்கு பயம் இருந்தது சகாபிகளுக்கு கவலை இருந்தது சாதிகளுக்கு ஆசை இருந்தது அல்லாத ரசூல் செல்லம் என்ன செஞ்சாங்க அந்த பயத்துடைய அதாவது எதை பார்த்து பயந்தாங்களோ அதை விட்டுட்டு இன்னொரு விஷயத்த பயப்பட வச்சாங்க எது மேல படுறாங்களோ அதை விட்டுட்டு இன்னொரு வஸ்து மேல ஆசைப்பட வச்சாங்க கவலை எது மேல பட்டாங்களோ அந்த கவலை அந்த மேல பட வைக்காம இன்னொரு வஸ்து மேல கவலைப்பட வச்சாங்க பயம் பயத்தை என்ன செஞ்சார சொல்ல யார பார்த்து பயப்படுறீங்க இந்த ரோம் கைசர் சித்ரான் எராட் ஷாம் இவைகளை பார்த்தா பயப்படுறீங்க பயப்படாதீங்க இவர்கள் எல்லாத்தையும் படைச்சது அல்ல இந்த உலகத்திலே அத்துணை பெரும் நூல் கட்டி பொம்மைகள் ஆட்டுவோர் அல்ல தோலை நூல் கட்டி பொம்மை தெரியுமா அது தானா தலை ஆட்டாவி அது தானா ஆட்டாவி மேலத்தை நூல் ஆட்டுவான் அப்பதான் தலை ஆடும் கையாட்டுவான் கையில் உள்ள நூல் ஆட்டினா கையாடும் ஆக இந்த உலகத்தில் இருக்கிற அத்துடை பேரும் நூல் கட்டி பொம்மைகள் ஆட்டுவோன் எல்லாம் அவளுக்கா பயப்படுறீங்க நூல் கட்டி பொம்மைகளுக்கா பயப்படுறீங்க அல்லாவுக்கு பயப்படுங்க சுபகான் எல்லாம் எந்த அளவு பயந்தாங்க தெரியுமா ஒரு தடவை ரசூ சல்லா அலி செல்லம் அவங்க கனவுல கண்டாங்க உமரது எல்லா உத்தாலான மௌத்து அவங்களை கொண்டு போய் கபூர்ல வச்சாச்சு முன்கர் நக்கீர் வாராங்க இது ரசூல்லா கனவுல காண்றாங்க முன்கர் நக்கீர் வந்து முதலாவது கேட்கிற கேள்வி என்ன இருக்கலாம் அந்த கேள்விதான் நானும் தான் நீங்களும் தான் அரபியும் தான் அஜமியும் தான் அது மதினால மூத்தா போட்டு அமெரிக்கால மூத்தா போட்டு கனடால மூத்தா போட்டு ஜப்பான்ல மூத்தா போட்டும் அதே கடல்ல மூத்தா போட்டு எங்க மூத்தா போனாலும் ஆணோ பெண்ணோ ஏழையோ பணக்காரனோ வெள்ளையோ கருப்போ பிரச்சனை இல்லை வெள்ளையா இருந்தா சொருப்போ கருப்பா இருந்தா நரகமா வெளியான பெரியாரு அப்படியெல்லாம் இல்லை வெள்ளையாக்கிதல்லோ ಕರುಪಾಕಿದಲ್ಲ ಆಳಾಕಿದಲ್ಲ பெண்ணாக்கிதல்ல உயரமாக்கிதல்ல கட்டையாக்கிதல்ல அதுல ஒண்ணும் பெருமை இல்லை சில பேர் கண்ணாடியை பார்த்து என்ன கவலை ஏன்னா கருப்பா பிறந்துட்டான் சுபகான் எல்லாம் இதுக்கு என்ன தைர பூசுறா பப்புலுக்கா பூசுறா திங்கர் எல்லாம் மூலிகை பூசுறான் என்ன கொஞ்சம் வெள்ளையா இருந்தான் பேரல்ல ஒளி சுபகான் எல்லாம் அது கருப்பாயினாலும் இவன் வெள்ளையாக மாட்டான் பேரல்ல ஒளியை பூசி பார்க்கலாம் கருப்பான் சோப்ப பூசு பூசு பூசி தேடி தேடின்னு கொஞ்சம் வெள்ளையாகணும் மகானல்லாம் அது கருப்பாயினாலும் இவன் வெள்ளையாக மாட்டான் கருப்பு கருப்பு தான் மேலான பெரியாலே சோதனை அல்லா படைச்சான் ஏன் கவலை இது டெம்பரரி உடம்பு இல்லையா தற்காலிகமான உடம்பு இல்லையா இந்த உடம்பு சொர்க்கம் போகுமா இந்த உடம்பு நரகம் போகுமா இல்லத்துக்கு தந்த உடம்பு இது உலகத்துல முடிஞ்சிடும் இந்த உடம்பு சொர்க்கம் போகாது இந்த உடம்பு நரகம் போகாது அதுக்கு வேற உடம்பு வச்சிருக்கான்ல உயிர் தான் இந்த உயிர் போகும் இந்த உயிர் ஒரு பிரயாணம் செய்யுது ஆளுமை அருவா இதே உயிர் தான் தாயில வைத்தல இதே உயிர் தான் இப்ப இதே உயிர் தான் கபருக்கு அதே உயிர் தான் சொர்க்கத்துக்கு அதே உயிர் தான் அல்லா பாருக நரகத்துக்கும் அதே உயிர் தான் ஆனா பாடி வேற பாடி அந்தந்த ஏத்துக்கு எடுத்த மாதிரி எல்லா ஒரு பாடியை கொடுப்பான் தாயில வைத்துல பாருங்க அதுக்கு ஒரு உடம்பு அது போகும் தானே இவ்வளவு பெரிய கை சின்ன தலை சின்ன காலு போதும் அங்க ஓடுறதுக்கு இடமா இருக்கு அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை சாம இருக்க வேண்டியதான் அதான் சின்ன உடம்பு கொடுத்தான் இங்க வந்தா ஒரு ஆறு அடி ஒரு அஞ்சரை அடி போதும் தானே போதும் தானே அல்லா அறுபது அடி ஆக்க சும்மா சரி அறுபது அடி ஆக்கினா வைங்க அல்லாஹ் அறுபது அடி உமா வாப்பாவும் அறுபது அடி மகன் ஒரு ஐம்பத்தஞ்சு அடி பேர ஒரு முப்பத்தஞ்சு அடி பெரிய துணி வாங்கியே வாப்பா செத்துருவான் இவ்வளவு பெரிய ஆளுக்கு சேர்த்து தைக்கணுமே அது ஜுப்பா போட்டான்னு வைங்க முடிஞ்சு போச்சு துணி சற்று வேலையா வச்சிருக்கோம் ஊரு கட்டாலும் பதினஞ்சு அடியில கான்கிரீட் இல்ல அறுபத்தஞ்சு அடியில கான்கிரீட் போடணும் தூண் போடுற எத்தனை தூண் நடக்குமா சாத்தியமா சரி பெருநாள் வந்துருச்சு சோறு ஆக்கிறது எத்தனை மூட்டை அரிசி வேணும் அந்த கணக்கில் ஆக்கணும் கட்டில எவ்வளவு பெருசு வேணும் புட்டு எவ்வளவு பெருசு வேணும் அல்ல எவ்வளவு இறக்கம் உள்ளவன் பாருங்க எவ்வளவு இறக்கம் உள்ளவன் வேணா வேணா வேணாம் ஆறு அடி போதும் அஞ்சரை அடி போதும் மேலான பெரியார்களே அல்லா அப்படி படைத்திருக்கிறா அல்லா ஆக்கி இருக்கிறா வேற யாராலும் முடியாது அவன் படைச்சு இயக்குறான் அதற்கு ரசூலுல்லா சல்லல்லா அலிச உம்மத்து மேலே அல்லா ரொம்ப அன்பு ரொம்ப பாசம் ஆகையால் அதற்கு உமரது எல்லாஹு காலான் அவங்களோட விஷயத்திலே இப்ப அவங்க மௌத்து கபருக்குள்ள வச்சாச்சு கேட்டாங்க கேள்வி மண் ரப்பு கயா உமர் முன்கர் நக்கீர் அப்படி எல்லாரும் உமர் கேட்கிறாங்க உமர் ரப்பு யாரு மேலான பெரியாளி சகோதரர்களே ரப்பி ஏ ரப்பு அல்லா முன்கர் நக்கீர் விட மாட்டாங்களாம் ரெண்டாவது தடவை கேட்பாங்களா ஏய் ஒரு தடவை இல்ல அந்த கேள்வி இந்த தடவை எப்படி யாராவது உங்கள்கிட்ட இன்னைக்கு என்ன கிளம்புவாங்க நீங்க வெள்ளி அப்படின்னுவீங்க ஏய் இன்னைக்கு வெள்ளியா வெள்ளிதானே ஜும்மா போயிட்டு வந்தானே சந்தேகம் வருதா இல்லையா வருதா இல்லையா அந்த சந்தேகம் இருக்கா உறுதியா ஏ ரப்பு அல்லாதான் என்று சொல்றானா என்று பார்க்க ரெண்டாவது தடவை கேட்பாரா ரப்ப அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் சப்பதக அல்லாஹு பில் கௌலி ஸ்தாபித் பில் தடமாறக்கூடிய நாட்டை நாம் நல்லவர்களுக்கு கொடுக்க மாட்டோம் உலகத்திலையும் அல்லாஹ் அல்லாஹ் ஆயிரம் தடவை கேள்வி ரெண்டாயிரம் தடவை கேள்வி ஏ என்ன படைத்தல் அல்லாரோ என்ன வளர்க்கிறது அல்லாரோ கபூர் ஆயிரம் தடவை கேளுங்க ஏ ரப்பு அல்லாரா என்ன படைத்தே அல்லாரா பயப்பட தகுதியாக மட்டும்தான் வேற யாரும் பயப்பட தகுதி இல்ல இப்ப முன்கண்ணி ரெண்டாவது கேட்டாங்களா முறை அல்லாஹுதான் ரப்பு அல்லாவா ஆமா ஏ ரப்பு அல்லான்னு சொல்லி ரெண்டு பேருட தோல் பூஜத்தை புடிச்சு கேட்டாங்களா ஒமர் ரப்பு குமாயா முன்கர் நக்கி அலஹி முஸ்தலாத் வசலாம் ஏ ரப்ப கேட்டீங்கல்ல உங்க ரெண்டு பேரை ரப்பு யாரு சொல்லுங்க எப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த நான்கு எதுக்கு எதுக்கெல்லாம் பயப்படுறோம் சுபகாலம்மா இன்னைக்கு நாட்கள் என்ன பேச்சு அதுதான் பேச்சு என்னவோ அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேயா அரண்டவே பயந்துட்டான் என்னத்த பாவு பன்னெண்டு மணிக்கு போனானா வாழ முறை இப்படியோ ஆடிச்சான் அரண்டா இப்ப கொண்டாட்டி ஆடப்படும் பேய் மாதிரி தெரியுது உமா பேசப்படும் பேய் மாதிரி தெரியுது அடே ராவு பன்னெண்டு மணி காத்தடிச்சா வாழ மரம் என்ன செய்யும் ராவு பன்னெண்டு மணி காத்தடிக்குது வாழ மரம் ஆடத்தானே செய்யும் அதையும் பேருந்து நினைப்பானா நினைப்பாக்கு காற்று பயப்படாதவனுக்கு வாழ மரத்துக்கும் காத்துக்கும் பழே ஆடினாலும் பழே வேறாத பெரியார்களே பார்க்கறதெல்லாம் தெரியுமா தாயா கொஞ்சாதி மாப்பிள்ளையும் தூங்கினாங்களாம் ராவ் பன்னெண்டு மணி நாய் கொலைக்குது கொண்டாடி பயந்துட்டான் அவதான் எல்லாத்துக்கும் பயமே நம்மளை தவிர இத்னாலா என்னங்க என்னங்க எந்திரிச்சானா நாய் கொலைக்குது பாருங்களேன் மாப்பிள்ளை புத்திசாலி அவர் சொன்னாரா ராவ் பன்னெண்டு மணிக்கு நாயுத வேலை குலைக்கிறது நம்ம வேலை தூங்குறது நாயுத வேலை நாய் செய்யுது நம்ம வேலை நம்ம செய்வோமா அவ சொன்னால இவன்கிட்ட போய் சொன்னரே இவர் மாப்பிள்ளையா பயந்து போய் நாய் குலைக்குதுன்னா அப்படியா அடிப்பமானு கேட்காம அதில் வேலை அது செய்து உன் வேலை நீ செய்யறியா இதுதான் பதில் மேலான தெரியாதே யார் யாருடையோ வேலை யார் யாரோ செய்யறாங்க நம்ம நம்ம வேலை செய்வோமா நம்ம நம்மள வேலை செய்வோமா ஏன் செய்றீங்கல்ல ஏன் ராவ் ரெண்டு மணிக்கு நாய் வளர்த்த போறீங்க நாய் வேலை நாய் செய்தி நாய் வேலை குறைக்கிறது நாய் தூங்காது போற வேகத்துல குறைச்சலும் இல்லை உண்டான வேலையும் இல்லை யாருக்கு அவங்களுக்கு நாய் இருக்கு போற வேகத்துல குறைச்சல் நாய் ஓடுற ஓட்டத்தை பாருங்க பார்த்தா உலகத்தை பிடிக்கிற மாதிரி ஓடும் போய் பார்த்தா சும்மா உட்காந்து இருக்கும் அதுதான் சொல்லுவாங்க போற வேகத்துல குறைச்சலும் இல்லை உண்டான வேலையும் இல்லை மேலாள பெரியார்களே ஓடட்டும் ஓடட்டும் எங்க இருக்கிற பாருங்க ஓ தயாலம் உள்ளது பலமு ஐயமும் கலவியம் கழிவூர் அநியாயக்காரர்களே அநியாயம் செய்வார்களே நீங்க திரும்பும் இடத்தை சீக்கிரமாக கண்டுகொள்வீங்க அல்ல சொல்றான் ஏன் நாய வருத்த போறீங்க ஏன் நாய் கடிக்க போறீங்க அது அதனால செய்து நம்ம நம்ம வேலையை செய்வோம் நம்ம வேலை அல்லாவோட நெருங்கிறது படத்திறப்ப சந்தோஷப்படுத்துறது மேலான பெரியார்களே உமர் ரவி எல்லாம் கேட்டாங்க உங்க ரெண்டு பேர் ரப்பு யார் சரியான சந்தோஷம் காபியர்களுக்கு பயந்த இந்த சமுதாயம் மூத்தரன் கழுவாதவனுக்கு அல்லாவ தெரியாதவனுக்கு விக்கிரில்லாதவன் செத்த பிணம் என்று சொன்னாங்க ரசூலுல்லா அவ்வளவு முன்கர்ண கீர்ட்ட கேள்வி கேட்கிறாங்களே என்று ரசூலுல்லாக்கு சந்தோஷம் பயத்தை மாத்தினாங்க பயத்துடைய திசையை திருப்பினாங்க மேலான பெரியார்களே சுபவுக்கு பிறகு ரசூசுல்லாய் சல்லா அலிசல்லம் சஹாபிகளை வச்சு சொன்னாங்க நம்மளாம் மௌத்தா போயிருவோம் கபருடு ஒன்று இருக்கு கபர்ல கொண்டு போய் வச்சிருவாங்க முங்கர் நக்கின்னு வருவாங்க உங்க ரப்பு யாருன்னு யான்னு செய்தியே ரசூசல்லா சொல்ற நேரம் அந்த மஜ்மால உமர் எல்லாம் இருக்கிறான் அவங்க சொன்னாங்க யார் ரசூல் அல்லா சொல்லா நீங்க சொல்றது உண்மை எந்த பிழையும் இல்லை பொய்யும் இல்லை ஆனா நான் உத்தா போன பிறகு என்ன கொண்டு போய் நீ கபூர்ல வைப்பீங்க என்ன இடத்துல முன்கண்ண கீழ்வந்த ஓ ரப்பு யாருன்னு கேட்டா ஏ ரப்பு அல்லான்னு சொல்லுவேன் நாயகமே ஆனா சொல்லிட்டு அந்த முன்கண்ண கீழ் விட மாட்டேன் என்ன படைச்சது அல்லாத உங்களை படைச்சது யாரு உங்களை வேற யாரு படைச்சா என்ன படைத்ததும் அல்ல உங்களை படைத்ததும் அல்ல கபரை படைத்ததும் அல்ல அந்த ரெண்டு பேர்ட்ட கேட்பேன் உங்க ரெண்டு பேரை ரப்பு யாருன்னு மேலான பெரியார்களே அதற்கு ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க கனவில் பார்த்த உமரை நேரிலே பார்க்க வைத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் கனவுல பார்த்த உமர் ரவி நேரிலே அது மாதிரியே அல்லாஹ் பார்க்க வச்சான் மேலான பெரியாலை சோழலே ஆகையால் பயப்படுவதற்கு தகுதி அல்லா அல்லா சொல்கிறான் இன்னமல் மீனூன் மூமிந்தா யாரு மூமிந்தா யாரு இதோ அல்லா அல்லா என்று சொல்லப்பட்டு விட்டால் வஜிர குழுவும் அது உள்ளங்கள் நடுங்கும் பயம் வரும் கண்ணு பிதுங்கும் காதுகள் சிவக்கும் ரத்த ஓட்டம் அதிகமாகும் அல்லான்னு சொன்னா இன்னைக்கு என்ன சொன்னா ரத்த ஓட்டம் அதிகமாகுது அப்படியோ அப்படியோ இப்படியாவது போகலாம் அப்படியாவது போகலாம் மேலாள பெரியார்களே எப்படி ஆனாலும் அல்லா குரான்ல நாலு விஷயத்த சொல்றான் ஒண்ணு ஆலம் அல்லாஹுல்லதீன் ஆமனு மிங்கும் நான் ஏன் தெரியுமா இந்த உலகத்துல சோதனையை தாரேன் உங்கள்ல யாரு முனாபி யாரு மூமி என்று பார்க்க அல்ல நாலு விஷயம் குரால சொல்றோம் முஸ்லீம்களுக்கு ஒரு சோதனை தான் உலகத்திலே இந்த முஸ்லீம்களுக்கு இந்த உலகத்திலே சோதனையே நாலு விஷயம் ரெண்டாவது என்ன சொல்கிறான் உங்கள சில பேரை ஷஹாதத்துடைய அந்தஸ்தை கொடுக்கணும் மூணாவது அல்லா சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே நீங்க சில பாவங்கள் செஞ்சு வச்சிருக்கிறீங்க அது எப்படிப்பட்ட மோசமான பாவம் உங்களுக்கு தெரியாது ஆகையால் சோதனைகளை கொடுத்து பயத்தை கொடுத்து பயத்தை கொடுத்து நான் உங்களோட பாவங்களை மன்னிக்கிறேன் மூணாவது ஏன்னா பெரியால பாவம் லேசி இல்லை நம்ம நினைக்கிற சின்ன சின்ன பாவம் தானே சின்னது தானே நிறைய பேர் நினைக்கிறாங்க சொல்லாம இருக்கிறது சின்ன பாவம் சில பேர் சொல்றாங்க நான் என்ன பாவம் செஞ்சேன் தொழுகிறதுக்கு பாவிகள் தான் தொழுவணுமா இன்னும் சில பேர் சொல்றாங்க அதுரத் எல்லா அமல் செஞ்சு சொருக்கம் போன நரகத்துக்கும் ஆள் வேணும் இல்லையா பாருங்க இவரை இவரை ஏற்றி சேர்த்துக்கிறார் எவ்வளவு பெரிய மோசமான வார்த்தை அது எல்லா சொருக்கம் போனா நரகத்துக்கும் ஆள் வேணுமா அது மட்டுமல்ல இந்த பாவம் செய்யாம இருக்கிறவங்க தோதா வாழ தெரியாதா என்ஜாய் பண்ண தெரியாதா வேளாண் பெரியார்களே பாவம் செய்யாதவெல்லாம் வாழ தெரியாதவன் இல்லை என்ஜாய் பண்ண தெரியாதவன் இல்லை அல்லாத அவனை பாவத்தை விட்டு தடுக்கிறேன் மேலான பெரியார்களே ஒரு வாலிபனா அவன் தாடி வச்சா ஏன் அல்லாத பயன்னா என்ன சொல்றாங்க என்ன வாழ்ற வயசுல அப்ப சாவர வயசுல தாடி வைக்கணும் தாவரத்துக்கு ஒரு வயசு இருக்குதா மேலான பெரியாளு சொல்லு ஆகையால் உலகத்துல பாவத்துக்கு தஷ்டீல் நடக்குது ஏமாந்துராய் அதுல ஏமாந்துராயிங்க சாராயமா சர்வ சாதாரணமாயிருச்சு சார சாராயத்துக்கு தஷ்டீல் நாங்க சிங்க பரம்பரை சாராயத்தை குடிச்சா சிங்கம் ஆயிடுவான் ஆனா சிங்கமா போயிட்டு அசிங்கமா வெளியே வருவான் மேலான பெரியாரே வாயில வைக்கிறாயுமே ரசூலுல்லாஹி சல்லா சொல்றானே சாராயம் குடித்தவன் அவன் மௌத்தாயிட்டா அவனை கபூர்ல வைத்து அவன் முகத்தை சிவிலாய் பக்கம் திருப்பி அடை மூடிட்டு வந்துருவீங்க திரும்ப போய் தாண்டி பாருங்க அவன் முகம் சிவிலாய் பக்கம் இருக்காது எல்லா பாவத்துடைய தலை சாராயம் சாராயமும் அறாம் பியரும் யாரோ சொன்னாங்களா சாராயம் ஹராமா பியர் ஹலாலா நான் பியர் குடிச்சா நல்ல கஷ்டம் வருமா அந்த கஷ்டம் எடுத்துட்டு எங்க போவ மேலான பெரியார்களே மக்கால ஒரு பொடியன் கேட்டான் அது மக்கா பியர் குடிக்கலுமா மக்கா பியரா அதுங்க மக்கா பியர் மதினா சார பார்த்தா ஒரு சிறப்பு கலத்தில் அரபுலகிற்கு பியர் இவன் பார்த்தா விக்கிறது மக்காலு இவங்களுக்கு அரபுல மாஷா அல்லா பிஸ்மில்லான்னு குடிச்சா சரியா வரும் மேலான பெரியார்களே இஸ்லாமிய தாராய கலை என்று பேர் போட்டான் பிஸ்மில்லாத சொட்ட ஹலாலாயிருமா ஆயிருமா இஸ்லாமிய பேரத்தை ஹலாலாயிருமா ஆயிருமா நாய தானிங்கா பேர் வச்சிருக்கு அது தானிங்க ஆயிருமா நாய் நாய்தா தண்ணி பண்ணிதா எந்த இத்தாலும் ஹராம் ஹராம் ஆகவே ரொம்ப கவனமா இருந்தே அல்லாத நெருங்குங்க சேவையான ஒரு காலம் மேலான பெரியார்களே அல்லாத விபச்சாரம் சுபகானல்லாம் சர்வசாதாரம் கண்ணு விபச்சாரம் செய்து சொன்னாங்க ரசூலுல்லா ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறானா கண் விபச்சாரம் செய்து பேசுறானா நாக்கு விபச்சாரம் செய்து தொடுறானா கை விபச்சாரம் செய்து அவரை பார்க்க போறானா கால் விபச்சாரம் செய்து எத்தனை விபச்சாரம் சொல்றது குரான்ல பாருங்க அல்லா விபச்சாரம் செய்யாதன்னு சொல்லல அல்லா குரான்ல விபச்சாரம் செய்யாதன்னு சொல்லல அல்லா குரான் என்ன சொல்றான் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கிறாரு நெருங்கவே வேணாம் பிற எங்க செய்யறது வீட்டுல சுழக்கு இருக்கு சாதாரண வயர் வீட்டுக்கு வருது நம்ம சொல்லுவோம் பிள்ளைகளுக்கு தொற்றாத சாதாரண வயர் சாதாரண கரண்ட் தொற்றாதேன்னுவோம் தோழர்களே டிரான்ஸ்பார்மர் வயர் போகுது ஒரு வயர்ல பதினோராயிரம் ஓஸ் இருக்கு மூணு வயர்ல முப்பத்தி மூணாயிரம் ஓஸ் இருக்கு சொல்லுவோமா நெருங்காத டிரான்ஸ்பார்மர் வயர தொடாதுன்றது இல்லை சமீபத்தில் ஒரு ஆளு மூணாவது மாடியில வேலை கம்பியை வெட்டி மலைச்சான் அப்படி மடிக்க போல பதினஞ்சு அடி பத்து அடி தூரம் இருக்கும் இழுத்த இழு அவன் கரிகட்டயமாய் சுத்தி அவனை தூக்கி வீசினா அந்த சாவுல அடையாளம் கூட தெரியல கரிகட்டையாய் அவன் தொடரல அவனை இழுத்தவி ஐட்டா போட்டிருப்பாங்க நெருங்காயிங்க மேலான பெரியார்களே அல்லா குருவான சொல்றோம் விபச்சாரத்து பக்கம் நெருங்கிறாரே நீ விபச்சாரம் செய்யும் பொழுது ஈமான் இல்லாமல் செய்கிறாய் யார் விபச்சாரம் செய்கிறானோ ஈமான் அல்லா பிடுங்கிடுவான் காபிரா தான் செய்யறான் முருத்தத்தா தான் செய்யறான் ஈமான் கலட்டப்பட்ட நிலைமையில அந்த பாவத்தை செய்வான் சகோதரர்களே அதன் மௌத்து வந்தா முருத்ததா செத்து போறான் சகோதரர் ஈமான் இல்லாம போறான் லேசி இல்லை வாழ்க்கையில பறக்கத்துண்டாகாது சொத்த காரியம் தருத்திரியம் அவங்க வாழ்க்கையில பறக்கத்து இருக்காது முகத்துல செழிப்பு இருக்காது ஆகையால் சோழர்களே விபச்சாரம் சொல்வதாரம் இதையெல்லாம் நம்ம செய்துகிட்டு அல்லாட ரகமத்தை எப்படி எதிர்பார்க்கிறது அல்லாட உறவு எப்படி எதிர்பார்க்கிறது மேலான பெரியாளி சோதர்களே மூசா அலை சலாம் அல்லாவோட பேசுற நேரம் அல்லாட ரகமத்து ஒரு மனிதனுக்கு போயிட்டுக்கிட்டே இருக்கு அப்ப கேட்டாங்களா யாருலாம் அந்த பாக்கியசாலி யார் உன்ட ரகமத்தை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறியே என்ன அமல் செய்தார் யார் அந்த மனிதன் அல்லாஹ் சொன்னா அவர் யாருன்னு கேட்காதீங்க அவர் என்ன அமல் செஞ்சாரு கேள்வி இப்ப அல்லாஹ் சொல்றான் அவரோட வாழ்க்கையில மூணு அமல் இருந்தது ஒன்னு அவர் மௌத்து வரை அலர்ச்சியை பார்த்தும் பொறாமைப்பட்டது கிடையாது பாத்தீங்களா அவர் வாழ்க்கை இருந்த அமல் பொறாமை இல்லை யாரும் பொறாம பற்றாங்க என்னோட படிச்சா டாக்டர் ஆயிட்டா என்னோட படிச்சா லோயர் ஆயிட்டா என்னோட வியாபாரம் செஞ்சா பஜார கடவாயிட்டா என்னோட வியாபாரம் செய்தத்தை கட்டிட்டா என்னோட வியாபாரம் செய்தா வேன் ஆயிட்டா லொல்லா ஆயிட்டா சுபகான் எல்லாம் கவலை யாரும் வருவாங்க வைக்கல படிப்பு டாக்டராக்கல்ல அல்லா சொல்கிறான் அஹும் எத்தி மூணு ரமத்தை ரப்பி ஏன் ரமத்தை நீங்களா தங்கு வைக்கிறீங்க தங்கு வைக்கிறதுனா ஆளு மாக்குறதுனா முக்தியாக்குறதுனா பழக்கானாக்குறதுனா ஏழையாக்குறதுனா மேலான பெரியார்களே எந்த அளவு பொறாமை தந்த புள்ள கல்யாணம் முடிச்சு போச்சா பக்கத்து வீட்டு பிள்ளை கல்யாணம் முடிச்சு போச்சா கண்ட பிள்ளைக்கு அஞ்சு பிள்ளையா அஞ்சும் பொம்பளையா பக்கத்து வீட்டு கல்யாணம் முடிச்சு போச்சா அதுக்கு அஞ்சு பிள்ளையா அஞ்சும் ஆம்பளையா பாருங்களே பொறாமையா இவ அஞ்சும் பொட்டையிலையா பெத்த அஞ்சு ஆம்பளை சிங்கத்தை பெத்து போட்டுக்கலாம் அதுக்கு பொறாமை அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான் கல்யாணம் முடிக்கிறீங்க இல்லையா உங்களோட கிப்டுகளை நீங்க கொடுத்துக்கிறீங்க உங்களால ஏழாவது ஒரு கிப்ட நான் கொடுக்கிறேன் அன்பளிப்பு அன்பளிப்பு அல்லா புரான் அந்த வார்த்தையே பாவிக்கிறார் அன்பளிப்பு உங்களால கொடுக்க முடியாது அந்த கணவன் மனைவிக்கு நான் கொடுக்கிறேன் மேலான பெரியாரே எந்த கணவன் மனைவியே அல்லா ரொம்ப நேசிக்கிறானோ அவர்களுக்கு கொடுக்கிற முதலாவது புள்ள பொம்புல புள்ள என்றான் பாத்தீங்களா பொம்புல புள்ள என்றான் நான் யார ரொம்ப நேசிக்கிறேனோ அவர்களுக்கு கொடுக்கிற முதலாவது புள்ள பொம்பளை புள்ளே சொன்னாங்க ரசூலுங்க நூறு பொம்பளை பிள்ளைய பெத்தா சொர்க்கம் வாஜிபுனாங்க நம்ம பதவி சொல்றான் நீ மூணாலும் பொட்டையை பெத்தா வாஜி பண்றான் பாத்தீங்களா நீ மூணாவது பொம்பளைய பேரு நேரம் அங்க போயிரு இங்க வராதுன்றான் அம்மா வீட்டுக்கு போகட்டான் ஈமான் கெட்டவனே அல்லாட பயம் இல்லாதவனே அல்லாட வேலையை தெரியாதவனே மேலான பெரியார்களே நாலு மாசம் ஆயிட்டா ஒரு மலாய்க்காவல்ல அனுப்புறான் அன்னைக்கு யாருல ஆம்பளை பிள்ளையாக்கவா பொம்பளை பிள்ளையாக்கவா தாய்க்கு தெரியா மலாய்க்கா பேசுவது தாய்க்கு தெரியாது மேலான பெரியார்களே அல்லா சொல்கிறான் பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையாது ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையாது நம்ம எப்படி சொல்லலாம் மனைவிக்கு மூணாவது பொம்பளை பிள்ளையான இங்க வந்துடாரு உமா வீட்டுக்கு போயிருக்கு அதுவும் தத்தியில என்ன மூணாலும் பொம்பளை புள்ள அவன் நேரா வீட்டுக்கு வந்துட்டான் வந்தன மாப்பிள்ளைக்கு தந்தை சண்டை ஏன் மூணாவது பொம்பளை பெத்து சரி அவளுக்கு ஏழுமா ஆணாக்க பெண்ணாக்க அவளுக்கு ஆணாக்க முடியுமா இருந்தா பத்து பிள்ளையும் ஆம்பளையாவே பெற்று தருவாளே அவனால முடியாது என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா முஸ்லிம் முஸ்லிம் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா சிக்கத்தால சுட்டு அந்த புள்ளைய கொண்டு இந்த சூடு தாங்க இல்லாம பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மூத்தா ரெண்டு மாச புள்ளை நாம வாழ்றது பெரிய ஆட்சி இந்த உலகத்துல முஸ்லீம்கள் செய்யற பாவம் இருக்கே முஸ்லீம்கள் செய்யற அநியாயம் இருக்கே வானத்தில் அந்த தண்ணீர் ஆச்சரியம் ஐட்டா சில ஊர்ல இறால் இறால் மலையா ஒரு ஊர்ல மலையா முதல மலையா இன்னொரு ஊர்ல பாம்பு மலையா இப்ப மனுஷ மலை பெய்ய போகுது செய்யற அநியாயத்துக்கு மனுஷ குட்டியா உழும் மேலான பெரியார்களே செல்லா சொன்னாங்க இதெல்லாம் நடக்கும் ஆகையால் பொம்பளை புள்ள அல்லாட ரஹமத் அல்லா தந்த கிருவே பொம்பளை புள்ள அல்லாட நாமத் அல்லாத ராமத் அதுல பறக்கத்து எவ்வளவோ இருக்கு சோதரர்களே உம்மத்துக்கு விளங்குது இல்ல என்ன நினைக்கிறான் பொம்பளை புள்ள செலவா ஆம்பளை புள்ள வரவா அதுதான் அவ்வளவு சந்தோஷம் இப்ப எத்தனை பேர் எத்தனை புள்ளன்னு யாரும் கேட்கறதில்ல உங்களுக்கு எத்தனை வரவு எத்தனை செலவு உடனே சொல்லுவாரு எனக்கு மூணு வரவு ரெண்டு செலவு அப்படின்னா மூணு ஆம்பளை புள்ள ரெண்டு பொம்பளை புள்ள இஸ்லாத்தை இறங்கி இருக்கிறாரு அல்லாஹு அக்பர் மேலான பெரியார்களே ஆம்பளை புள்ள தான் செலவு பொம்பளை புள்ள வரவு ஆம்பளை தான் மகர் கொடுக்கணும் ஆம்பளை தான் வரிமா கொடுக்கணும் ஆம்பளை தான் வீடு கட்டி கொடுக்கணும் ஆம்பளை தான் சாப்பாடு கொடுக்கணும் ஆம்பளை தான் துணிமணி கொடுக்கணும் அவ குழந்தை பெற்றா அவ பால் கொடுத்தா செவித்தா உண்டாக்கி பால் குடிக்க வச்சு அதற்கு கூலி மாப்பிள்ளதான் கொடுக்கணும் பொண்ணுக்கு ஒரு செலவும் இல்லை வேளாள பெரியார்களே ஆனா சில பேர் போய் பொண்ணை பார்க்கல இல்ல பொண்ணுக்கு கட்டின வீட்டை பார்க்கற வீடு ஓகே பொண்ணு ஓகே அவளுக்கு கண் இருக்கா கை இருக்கா அவ மனசு முதல்ல பொம்புலையா அதெல்லாம் இல்ல வீடு ஓகே மாமா என் நிலை மட்டும் எனக்கு விருப்பம் இல்ல இதை கொஞ்சம் மாத்திருக்கு சரிமரமாவே மாத்துறேன் உடனே அவர் மாத்திருவாரு வேளாள பெரியார்களே பச்சை அந்த வீட்டுல போய் எப்படி இருக்கிறது பிச்சைக்கார காட்டி என்ன இருக்குன்னு எவன் கேட்கிறானோ பிச்சைக்காரன் அவட்ட என்ன நமக்கு என்ன நிரால பெரியாலை சொல்லி ஆகையால் யாரும் பொறாமப்பற்றாங்க பொறாமைத்தான் இந்த உலகத்தினோட முதல் பாவம் மேலான பெரியார்களே இரண்டாவது அல்லா சொல்கிறான் அவரு கண்ண மூடி திறக்கிற அளவு மௌத்து வரை தாய் தந்தட உள்ளத்தை நோகடித்தது இல்லை அல்லாட ரஹ்மத்து போற காரணத்தை பாத்தீங்களா அல்லா நேசிச்ச காரணத்தை பாத்தீங்களா முதலாவது பொறாமை இல்ல ரெண்டாவது தாய் தந்தர மனசை நோர்த்தது இல்லை கவனமா இருக்கு நம்ம நினைக்கிறது ஏதோ பெரிய தினா சாராயம் இதனால இவ்வளவு குழப்பமோ இதான் இவ்வளவு பிரச்சனையோ இல்ல சகோதரர்களே இல்ல ரசூல்லா சொல்லா சொன்னாங்க இல்லையா நெருப்பு மலை கல்லு மலை சுனாமி பூமி அதிர்ச்சி வேணுமா எந்த காலத்துல எதிர்பார்க்க தெரியுமா எந்த காலத்திலே யாரு தன் மனைவிய பக்கத்துல வச்சு தாயை ஒதுக்குவானோ மனைவிய பக்கத்துல வச்சு தாயை ஒதுக்குற காலம் இரண்டாவது நண்பனை பக்கத்துல வச்சு தந்தை ஒதுக்குற காலம் நண்பர் நெருப்பு மழை சுனாமி பூமி அதிர்ச்சி எதிர்பாருங்க நான் சொல்லலாம் லேசான பாவம் இல்ல இன்னைக்கு உமாக்கு வேலைக்காரி யாரு பொண்டாச்சு எல்லா விஷயத்தையும் மனைவிட்டு இல்ல சோழர்களே நம்ம சொர்க்கம் தாயின காரடிகளே தாயை நோடுத்துறாங்க தாய்க்கு அதாவது கொடுத்துறாங்க தாயை கேவலமாக்குறாங்க நிறைய பேர் தர ஒதுங்கி இருங்களேம்மா வயசு போனா ஒதுங்கி இருங்களே உங்களால பெரிய தலைவலி அம்மாவால தலைவலியா வாப்பா வந்தா வாப்பா உங்களுக்கு ஒன்னும் தெரியா வாப்பா நீங்க தோது வாப்பா நீங்க நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கதையை பேசாங்க வாப்பா இது ரெண்டாயிரத்தி பதிமூணு இல்லையா ஒதுங்கிருங்களே பேர் பதவும் அடே நான் தோதா நீ அறிவாளி சின்ன வயசுல நீ செஞ்சதெல்லாம் அவனுக்கு தெரியுமா சின்ன வயசுல இவர் செஞ்ச வேலை உமா வாப்பா எவ்வளவு சபூர் பண்ணிருப்பாங்க சுபகாரன் ஒருத்த என்ன பண்ணானா ரெண்டுக்கு இருந்து ஐன் பக்ஸ் எல்லாம் ஐன் பண்ணிருக்கான் அந்த பக்ஸ்ல ஓட்ட ஓட்ட இருந்திருக்கு அதுக்கு பயிற்சி எல்லாம் வாப்பகார வந்து சுவிட்ச போட்டா சூடு வருது நாட்டம் வருது எங்காவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த ஆஜியார் செஞ்ச வேலை இந்த ஆஜியார் பெருசாவி வாப்பா நீங்க தோது வாப்பா அம்மா உங்களுக்கு அறிவில்லம்மா அந்த கிளக்கல்லதே பல பலவேன்னுவான் வரும் ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் இருக்கு போல பின்னால வருவான் நம்ம பைய பார்த்திருக்கிறோம் நம்ம புள்ள பார்க்கிறோம் வாப்பாவை நம்ம எப்படி நடக்கிறோம் உண்மாவோட எப்படி நடக்கிறோம் ஒரு வாப்பா உண்மாவை வாப்பாவை வெளியே போட்டு கதை போட்டான் உம்மா அழுகுறாளா வெளியே மகனே ரொம்ப குடிதா இருக்குடா ஒரு பெட்ஷீட்டை தாடா மகன் காடு சொன்னா வாப்பாக்காரே அது பெட்ஷீட்டை கொடுத்துட்டு வாங்க மகன் காடு போய் பெட்ஷீட்டை கொடுத்தா கொஞ்சம் லேட் ஆகி வந்தான் பாப்பா கேட்டாராம் ஏண்டா வச்சுட்டு கொடுத்து இவ்வளவு நேரமா இல்ல பாப்பா நான் ரெண்டா கிழிச்சு பாதி அல்மாரில வச்சு பாதியை கொடுத்தேன் பாப்பா கேட்டாரா ஏன் முழுசா கொடுக்கறேன்ட்டு இல்ல பாப்பா இல்ல நான் பெருசாவி ஒன்ன வெளியே போடக்கூட உனக்கு வெச்சிட்டு வேணுமே அதுதான் பாதி வச்சேன் நான் அப்பதான் முட்டாள் பாப்பாக்கு விலகிச்சு நான் எவ்வளவு பெரிய அநியாயம் செய்யறேன் மேலான பெரியாரே உமா பாப்பா விஷயத்துல விளையாடாய் நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் சரியான தண்டனை மௌத்துக்கு பெறுகிறான் ஆனால் எவன் தாய் தந்தை நோடிப்பானோ இந்த உலகத்திலே அல்லா அவனை சீரழிக்காமல் மௌத்தாக்க மாட்டான் சொல்வார் எத்தனையோ பேர் குடும்பத்துல உமா பாப்பா பங்கு வைக்கிறேன் பத்து புள்ளை பத்து புள்ளை அவ தட்ட தண்ணிய வளர்த்தா பத்து பிள்ளைக்கு பால் கொடுத்தா பால் கொடுக்க சிரிப்பா ராவையில தூக்கம் இல்லையா சிரிப்பா நான் விழிக்கிறேன் என் பிள்ளைக்காக நான் நோயாளி ஆகிறேன் என் பிள்ளைக்காக நான் நோயாளி ஆகிறேன் சந்தோஷம் பத்து பிள்ளை பெற்று வளர்த்தா இந்த தாய் பெரியாராயின உடனே இந்த பிள்ளைகள் பெருசாயிட்டா பத்து பிள்ளைக்கு ஒரு உமா பாவம் மசூரா பண்றாங்க நானா நீ ஜனவரி பெருகோ நானா நீ எனக்கு ஏப்ரல் சீசன் இல்லையா ஜூன் ஜூலைல நான் வச்சுக்கிறேன் உண்மாவை ஏழாம் போடுவான்னு வச்சுக்கிட்டு பத்து பிள்ளைக்கு ஒரு உண்மை பாரம் ஆனா ஒரு உண்மா பத்து பிள்ளைய வளர்த்தா அவன் யாருக்கும் பிரித்து கொடுக்கல யாராவது கேளுங்களே போய் என்னம்மா உங்களுக்கு பத்து புள்ள பாடம் தானே நாலு புள்ள எடுக்கலாம் கேட்டுருவீங்களா நீங்க தந்துருவாளே மேலான பெரியார்களே வானம் தாங்காது சுனாமி அல்ல அதற்கு தான் எத்தனையோ தாய்மார்கள் அனாதையாவி எத்தனையோ தந்தை பேச முடியாது பக்கமுனாமாய் பக்கமுனா தெரியுமா பாப்பா என்ன இருந்தாலும் மகன் எதை பேசுறான் வேலை கொண்டு போறேன் ஒண்ணு ஒண்ணும் பேசக்கூடாது பக்கம் மூணாவாய் அப்படி ஆக்கி வச்சார் நம்மள ஒரு நாளைக்கு எல்லாம் பாதுகாக்கும் மேலான பெரியார்களே கடல் தாங்கிருந்த கொந்தளிக்குது கடலை நடக்கிற அதுக்கு கடல் ஒண்ணு பாவம் செய்யல கடலை மீன் பாவம் செய்யல சுனாமி மறக்காயே அது மறக்கிற தரமா இல்லை ஜப்பான்காரன் பேர் வச்சா சரியாரா வச்சா அவன் எதை செஞ்சாலும் சரியாரா செய்வான் சுனாமி சூனா நாவன்னா ஈனா அழகான எழுத்து என்ன சூனாவுக்கு என்ன அர்த்தம் யாரை எல்லாம் அல்ல சுகதாக்கலாக்க நாடினானோ அத்தனை பேரை ஷஹீதாகிட்டான் நடுவில் நாவண்ணா யாரை எல்லாம் நாசமாக்க நினைச்சானோ அத்தனை பேரை நாசமாக்கிட்டான் கடைசி எழுத்து மீனா மீனோரே மீனோட எல்லாம் பயந்துக்கோ அந்த கடல் இன்னும் இருக்கு அந்த அலை இன்னும் இருக்கு அந்த அல்லா இன்னும் இருக்கிறான் அழகா பேர் வச்சான் அவன் எதை செஞ்சாலும் சரியாக வைப்பான் மேலான பெரியார்களே ஆகையால் சுனாமி இந்த இருக்கு கடல் இருக்கு அல்லா அல்லா இருக்கிறான் ஆகையால் தாய் தந்த விஷயத்தில் முச்சத்தை நோகடிக்கிறாய் ஏழுமான அளவு பாருங்க கருணி ரஹிமல்லா அதற்கு ரசூல்லா இருக்கும் வரைக்கும் ரசூல்லா பார்க்க வரல மௌத்தா போற நேரம் நபி ஒரு கொடுத்தான் கொடுத்தாங்க உமர்தில்லாவுத்தாரா போய் கொடுங்க ஓய்சு கருணி போய் கொடுத்தான் கேட்டாங்க நீயே ரசூல்லா பார்க்க வரல இருந்தா அவள் நோயில இருந்தா அவளை விட்டுட்டு வர யாரும் இருக்கல அதுதான் நான் வரல தோழர்களே ரசூல் பார்க்க போகல நபி என்ன சொல்லியிருக்கணும் உரை நாசமாகட்டும் ஈமான் கெட்டு என்ன விட தாய் பெரியாராயிட்டாலோ என்று ரசூலுல்லா சொல்லியிருக்கோம் சொல்லல சொல்லல அவர் சொன்னாலே மூணு அரபி கோத்திரத்தை சொல்லி இந்த மூணு அரபி கோத்திரத்திலையும் எத்தனை கோடி ஆடுகளோ அத்தனை கோடி ஆடிலே அதன் உடம்புலே எத்தனை கோடி உருவமோ அந்த உருவம் அழு என் உண்மத்துடைய பாவத்தை அல்ல உவைசுல் குரலியுடைய துவாவின் பறக்கத்தால் மன்னிப்பான் நான் சொல்லாரு மூணு அரபி கோத்திரம் அவற்று இருக்கிற கோடிக்கணக்கான ஆடு அந்த ஆட்டில உடம்புல இருக்கிற உருவம் அந்த உருவம் அழகு ஏன் உம்மத்துடைய பாவத்தை அல்லா ஓய்சு கண்ணி ரகமவுள்ளாட துவாவின் பறக்கத்தால் மன்னிப்பான் அரசு பாத்தீங்களா தாய் கொடுத்த கண்ணியத்தை பாத்தீங்களா மேலாள பெரியார்களே தாய் தந்த விஷயத்துல விளையாடாங்க இவ்வளவு முசீபத்து காரணமாய்த்தான் ஹஜ்ஜிக்கு போற உமாக்கு தெரியாது மகன் ஹஜ்ஜில உமாக்கு தெரியாது நான் உங்களாலே பாப்பாக்கு தெரியாது கூலி மக்கள் சொல்றாரு உங்க மகன் ஹஜ்ஜில இந்த அஜி கபூலாகுமா இந்த ஹஜ்ஜி கபூலாகுமா இந்த உங்களா கபூலாகுமா மேலான பெரியார்களே ரசூலுல்லா கேட்டாங்க ரசூல்லாட்ட கேட்டாங்க யா ரசூலுல்லா எங்கட சொத்தை செலவழிப்பதற்காக தகுதி யாரு தாய் நாங்க இரண்டாவது தாய் நாங்க மூணாவது தாய் நாங்க நாலாவது தந்தை நாங்க உம்மா திங்க இல்லாம இருக்கிறா உம்மாக்கு ஒரு ஓயில் செய்யல நூத்தி ஐம்பது ஓயில் செய்யல அவர் உருக்க இல்லாம இருக்கிறாரு இவர் உங்காக்கு மேல உண்டா அது நேரா போக மாட்டார் நேரம் உம்ராக்கு போக மாட்டார் துபாய் ஜித்தா கொழும்பு நல்ல பேக்கேஜ் உண்டு துபாயில போய் ஏத்துவாரு ஜித்தாரு திரும்ப நேரம் வந்துருவாங்க கொழும்புக்கு என்ன பேக்கேஜ் இது துபாயில யார் இருக்கிறா பதில் தாவிகளா துபாய் என்ன பேக்கேஜ் இது துபாய் துபாய் நாலாவது சோழர்களை நாட்டமா போயிருக்கு ஜப்பான் நல்லோம் அமெரிக்கா நல்லோம் யூகே கனடா நல்லோம் அந்த பாவத்தை தேடி போகணும் ஆனா துபாய் போனா நம்மள தேடி பாவம் வருது போன ஈமானோட திரும்பி வந்தா அவன் தான் இந்த காட்டு அவுளியா அவ்வளவு மோசம் இஸ்லாமிய ஹலீஃபா பேரு ஹலீஃபா இவங்க எல்லாம் மௌத்தா போயிட்டு அல்லாட்ட என்ன சொல்லுவாங்க தெரியாது அல்லாஹ் நாரி நாட்டம் எடுத்திருக்கு அந்த போய் package Colombo to Dubai Dubai to Jeddah Jeddah Colombo உம்ராக்கு போறாங்க உம்ரா விளையாடாத தோழர்களே அது இல்லாம நேரா உம்ரா உம்ரால போய் அமலை ஏற்றுவாரு துபாய் துபாயில வந்து அழைக்குவாரு திரும்ப சிலோனுக்கு வருவார் மேலான பெரியார்களே உமா பசியில தங்கச்சி பசியில தாத்தா தங்கச்சி பசியில உடுக்க உடுப்பு இல்ல உம்ராக்கு மேல உம்ரா எடுத்த கடனை கொடுக்க மாட்டார் எடுத்த கடனை கொடுக்க மாட்டார் ஆனா அஜித்தார் உம்ரா அல்லா மூத்தா போனா கடனை கேட்பானா உம்ரா போனா விளையாட பெரிய ஆளு சொல்லு விளையாட்டு இல்ல இந்த பாவங்கள் தான் சுத்துது இந்த பாவங்கள் தான் பிறகு அவர்கிட்ட இருக்கிற மூணாவது நல்ல அமல் சி பி நமீமா அவர் கோல் சொல்லி திரிந்தவர் அல்ல வாழ்க்கையில கோல் இல்லை இந்த மூணு அமல் தான் அவர் என்னுடைய ரஹமத்தை பெற்று அருளை பெற்று சமீபத்திலே நான் அவரை தன்னுடைய ரகமத்தை கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறேன் அதையால் மேலான பெரியாலே சோதரே உலகம் அப்படிதான் உலகத்தை முசீபத்தான் நாம் செய்த பாவத்தை மன்னிக்க அல்லா இந்த ஏற்பாடுகளை செய்யலாம் யாரும் கிளம்புறாய் யாரும் சோர்வடையாங்க அல்லா இங்க என்ன ஆச்சு நினைக்கிறாங்க நம்ம இருந்தாலும் ராஜா செத்தாலும் ராஜா நம்ம ஈமாந்தாரிய நம்ம நூறு நம்ம அல்லாம நம்பி இருக்கிறோம் நம்மளை அழிக்க முடியாது இருக்கு அழிக்க முடியாது முடியாது ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை பயந்து ஒப்படைச்சிருங்க அமானிதங்களை ஒப்படைச்சிருங்க அமானியத்தை கொடுக்கல கடனை கொடுக்கல அல்லாத அழுதாரு தலைக்கு மேல துவா போகாது ஒவ்வொரு தௌபா ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு ஏத்தமாய் விபச்சாரம் அத்தடிக்கணும் தாராயணத்தை தௌபா செய்யணும் ஒத்தட்ட கடன் வாங்கியிருந்தா கொடுக்கணும் யாரெல்லாம் யாரெல்லாம் இங்க அழுது தருகிறாரு கடனை கொடுங்க அமானியத்தை நிறைவேற்றுங்க சொல்ல சொன்ன வாக்க காப்பாத்துங்க பம்பாவில செக்க கொடுக்காங்க இந்த செக் ரிட்டர்ன் ஆகல பம்பாவில ரப்பர்ல செஞ்சிருக்கு ரப்பர்ல செஞ்சிருக்கு அப்படி பம்பாய் பம்பாய் பம்பாய் இவட கையிலே வந்து சேரும் அவர் தான் அதுக்கு தகுதி சஹாபிகள் காசுலே ஒரு ஆட்டு தலை ஏழு ஊட்டுக்கு போச்சான் கடைசி அவர்த்தே வந்துச்சான் ஏன்னா அவர் தான் ரொம்ப ஏழு அதுக்கு அவர் தான் தகுதி நம்ம செக்கு ஏழு ஊருக்கு போய் அவர்த்தே வருது ஒரு பதினெட்டு லட்சம் அல்ல பதினஞ்சு லட்சம் செக்கு ரிட்டன் ஆவி ரிட்டன் ஆவி ரிட்டன் ஆவி சொன்னானா அதே பாஸ் ஆக்கிறடா என் பொஞ்சாதி நகனத்தை எல்லாம் வச்சுட்டேன்டா என் பொஞ்சாதி நிம்மதி இல்லாம இருக்கு இந்த செக் நாயினா நான் முடிஞ்சு அல்லாவுக்காக பாஸ் பண்ணு நான் பண்ணுவேன் போலீஸுக்கு தான் போவேன் வேற வழி இல்லை அப்படியா உடனே பறிச்சு எடுத்தான் துண்டு துண்டு அக்கிச்சானா வாயில போட்டு சப்பி விழுங்கினானா கேட்டானே இப்ப எப்படி போலீஸுக்கு போவேன் மேலான பெரியார்களே இவன் விழுகிறது தாளையா நரகத்தை நெருப்ப விழுகிட்டான் எப்படி பேச்சு எப்படி கொடுக்கல் சப்பானி உமையா முஸ்லிம்கள் ஆக பெரியது அவர் சொன்னாரா முழு உலகம் இஸ்லாத்துக்கு போனாலும் நான் போக மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு எதிரி சப்பான் அதற்கு ரசூல்லா பார்த்தாங்க என்ன செய்வது இவனுக்கு இஸ்லாத்தை எப்படி விளங்க வைக்கிறது என்ன செய்வோம் கொடுக்கல் வாங்கல் செய்வோம் வியாபாரம் செய்வோம் அதை வச்சு இஸ்லாத்துக்கு வருவோம் கொடுக்கல் சொன்னா யார உங்களோட முகத்தை போல வெறுப்பான முகம் எனக்கு ஆனா இன்னைக்கு உங்களோட முகம் போல சிறப்பான முகம் எனக்கு இல்ல என்ன அருமையான என்ன கொடுக்கல் எப்படி நம்மளுக்கு கொடுக்கல் வாங்க அப்படி சொத்து கருப்பட்டியா எப்படியா சொத்து கருப்பட்டியா கூலிக்கு இருந்தாலும் கூலி கூலிதான் சொந்தமாகாது அது காபிர் கடையா இருந்தாலும் சரி அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் சோதர்களே இதுதான் நம்ம நெருங்க அல்லாட்டை அல்லாட்ட நெருங்க ஹதரத் ரவி அல்லாஹு தாலான் எவ்வளவு பெரிய சஹாபி நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஈமான் ஆனா கடைசி நேரம் தொழுவிக்க வாரான் ஒருவன் முன் சொப்பில வந்து குத்தினத அப்படியே சிறுகுடல் அறுபட்டு அப்படியே கீழே விழுந்தாங்க அப்துல் ரஹ்மான் சுபக தொழுக வச்சான் போய் வச்சதுல இருந்து மயக்கம் மயக்கம் எது சாப்பிட்டாலும் வெளியே வந்துருது சொல்லுங்க வாழ்ந்து சொன்னா மயக்கம் தெரிஞ்சது திரும்ப மயக்கம் வாழ்ந்து சொன்னா மயக்கம் தெரியுது நம்ம நோயாளி பாருங்க நல்லா பேசி இருப்பாரு செக்க போட்டியா ஆ காம வந்துச்சா ஆ ரெப்பங்க எல்லா சரி பேசியிருப்பாரு வாழ்ந்து சொன்னா நல்லதானப்பா பேசியிருந்த வாழ்ந்து சொன்னா மயக்கம் உடனே நோயாளி நோயா டிஸ்டர்ப் பண்ணுவானா அவர் மயக்கத்தில் இருக்கிறாரா அல்லாஹ் இப்பதானப்பா செக்க பத்தி கேட்ட நம்ம நோயாளி ஆனா அந்த நோயாளி காலமெல்லாம் மயக்கம் வாங்க சொன்னா மயக்கம் தெளிஞ்சிரும் சொல்லுவாங்களா தலைவைங்க தலைவைங்க எல்லா சங்கமத்தில் இஸ்லாம் நிமல்லா தலா தலா இவன் சொல்லலையோ அவனுக்கு இஸ்லாத்துல பங்கே இல்லை பங்கே இல்லை நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு முஸ்லீம் சொல்லுவான் சக்கராத்திரி நேரம் நெருங்கிருச்சு சொன்னாங்களா மகன் அப்துல்லா வளர்ச்சி மகனே நான் இப்ப மூத்தா போக போறேன் என்ன வாழ்க்கையில கடைசி ஆசை தெரியுமா ஆயிஷா நாயுடு வீட்டுல ரசூல்ல அடங்கி இருக்கிறாங்க அதற்கு பக்கத்துல மக்கள் அடங்கி இருக்கிறாங்க அதற்கு ஒரு இடத்த ஆயிஷா அவங்களுக்கு வச்சிருக்கிறாங்க ஆனா எனக்கு ஆசையா இருக்கு நபிக்கு பக்கத்துல அடங்கு அவ தருவாலோ தெரியல போய் கேட்டுப்பாரு ஓடி வந்து அவங்க மகன் ஏமா துமுனி மூலிகளுக்கெல்லாம் தாயே ஆயிஷா அதற்கு உமருடைய மகன் அப்துல்லா வந்திருக்கேன் தாயே மகனே உனக்கு என்ன வேணும் இல்லம்மா இல்ல என் வாப்பா கடைசி சக்கராத்துல இருக்கிறாரு அவர் ஆசைப்படுறாரு உங்க வீட்டுல ரசூல்லா அடங்கி இருக்கிறாங்க பக்கத்துல அபூபக்கரோட வாப்பா பக்கத்துல உள்ள இடத்த நீங்க உங்களுக்கு வச்சிருக்கிறீங்க அவ்வளவுதான் அடங்கலாம் வேற இடம் இல்லை அந்த இடத்த என் வாப்பா கேட்கிறாரு தருவீங்களா தாயே சொன்னாங்களா ஆயுஷா ஆயிஷா ரவியல்லான்னா இந்த வானத்து கீழே பூமிக்கு மேலே எனக்காக விருப்பமான அந்த இடம் தான் எனக்காக விருப்பமான இடம் ஏ பக்கத்துல இடம் வாப்பா அபூபக்கெல்லாம் அதுக்கடுத்து என்னோட கணவன் ஈழ தலைவர் ராமத்துடைய ஆளுமை ரசூலுல்லா சொல்லாது இந்த இடம் போல சிறந்த இடம் இருக்க முடியுமா இருந்தாலும் இருந்தாலும் இந்த இடத்துக்கு என்ன விட உமர் தகுதிதான் நான் தந்துட்டேன் மகன் நான் தந்துட்டேன் போய் வாப்பட சொல்லு மகன் ஓடி வாரார் அபிஷிரியா அபத்தா அபிஷிரியா அபத்தா என்ன வாப்பாவே உனக்கு துமசாவனம் உண்டாகட்டும் ஆயிஷா நாயகி அதுட்டான் சொன்னாங்க உமர் மகனே நான் உயிரோடு இருக்கிறேன் என் மனசு நோடு தந்திருப்பான் அதனால நான் மௌத்தா போன பிறகு என்ன கொண்டு போய் வச்சு கேளு அனுமதி தந்த அடக்கு அப்படி இல்லைன்னா ஜெண்டத்தில் பக்கையில் அடக்கிடு என்று அதை உமரது எல்லாத்தாளான்னு சொல்லிட்டு மேலான பெரியாலே சோதரை பாத்தீங்களா விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை பாத்தீங்களா தன்னை விட தன் சோதனை மதிக்கிறத பாத்தீங்களா அல்லோ அக்பர் சோழனே இது விட்டு கொடுக்க இடம் இல்லை ஆனா விட்டு கொடுத்தாலே இன்னைக்கு ஒரே உண்மாட்ட பிறந்த ஒரு உண்மலை வைத்து இருந்த ஒரு உண்மாட்ட பால் குடிச்ச நானா தம்பி சண்டை என்ன ஒரு பிலாமரம் ஒரு பிலாமரம் நான சொல்றான் விட மாட்டேன் தம்பி சொல்றான் விட மாட்டேன் வழக்கு ரெண்டடி ரோட்டு சண்டை எல்லாம் வித்து வித்து வழக்கு பேசி பிலாமரம் மட்டும் நேரம் நிக்குது நானும் தம்பி பாக்குறான் என்னடா வெட்டி வித்து அதிலும் சமாதானமாக இல்லை ஒரு பிலாமரம் நான தம்பி சண்டையா உம்மா குடும்ப சண்டையா அல்லா குருவான மூலத்துல சபிக்கிறான் ஒரே முறை துண்டிச்சு வாழ்றவன் மலாய்க்கமார் சபிக்கிறாங்க மூணுங்கள் பாவம் என்ன சொல்றோம் யாழ்லாமே மலாய்க்கமார் சபிச்சுக்கோங்க மூணுங்களே நீங்களும் சபிக்க நான் இல்லாம அறுத்த விட மாட்டேன் இல்லாம அறுத்த விட மாட்டேன் ரெண்டடிக்கு ஆணி விட மாட்டேன் என்னை ஊட்ட விட மாட்டேன் ரோட்ட விட மாட்டேன் அல்லாஹ் எங்க கொண்டு போவேன் எங்க கொண்டு போவ தோழர்களே ஆஹ் இப்பதான் சொல்றாங்க என்ன தூக்கி சுடு மணலுக்கு மேல வைங்க பாலைவன சுடுமணல் வைக்க முடியுமா வேண்டாம் உமரே வேணா இல்ல இல்ல என்ன தூக்கி கீழே வைங்க இந்த பழுத்த தாடி அந்த மணலுக்கு மேல துடிக்கிறத பார்த்தாவது அல்லா என் மீது இறக்கப்பட மாட்டானா என்னுடைய இறக்கப்பட மாட்டாரா என்ன தூக்கி வைங்க நிற்பந்தமாக உணரது எல்லாம் அந்த சுடு மணலுக்கு மேல வைக்கப்பட்ட சோதர்களே மண்ண தலையில போட்டு கால பூமியில அடிச்சு அடிச்சு சின்ன பிள்ளை மாதிரி வழியில் உள்ள கையா உமர் இல்லம் ரப்பு உமரே உனக்கு நாசம் தான் தான் அல்லா உன்னை மன்னிக்காவிட்டார் எதுக்கு பயப்படும் எதுக்கு பயப்படும் சோதர்களே மௌத்துக்கு பயப்படுங்க கபருக்கு பயப்படுங்க செஞ்ச பாவத்தை பயப்படுங்க ஈமான மௌத்து வருமா கலிமாவோட மௌத்து வருமா ஏன் கபரு சொர்க்கத்தின் பூந்தோலையா நரகத்தின் படுகொலியா ஆமா நானே பட்டோரே வருது இல்லையா இருது இல்லையா சிராத்தல் முஸ்தகின் பாடம் காபீர்களுக்கு இல்லை சிராத்தல் முஸ்தகின் பாடம் முஸ்லீம்களுக்கு தான் காபீர்களுக்கு இல்லை அவங்க போய் விரும்புவாங்க சிராத்தல் முஸ்தகின் படத்தது முஸ்லீம்களுக்கு தான் நான் கடப்படா நான் விழுவனா பயம் வருதா போஸ்டரை பார்த்து பயப்படுறவே சோதர்களே போஸ்டரை பார்த்து பயம் சக்கராத்த நினைக்கலையே கபில நினைக்கலையே வீர சோதர்களை விடுங்க அது ஒண்ணும் நடக்காது ஒண்ணும் நடக்காது ஒரு மரத்துடைய காய்ந்த இல அல்லாமல் விழாது அல்லாத பூமி அல்லாத வானம் அல்லாத ஆட்சி அல்லா சொல்ல ஏன் ஆட்சி நடக்குது உள்ளத்தில் சொந்தக்கார அல்லா முக்கழிவல் குழு உள்ளத்தை திரட்டுவோர் அல்லா அந்த அல்லாவை நம்மளோட வச்சுக்கிட்டு சுபகாரல்லாம் மேலாட பெரியார்களே அதை பார்க்காயே அதாய் எதை நீங்க அதிகமா பேசுவீங்களோ உள்ளத்துல அதுதான் எல்லாத்திர வாயிலும் அந்த பேச்சுதான் பொம்பளா கூட பாருங்களேன் பொம்பளை மேலான பெரியார்களே பயப்பட வேண்டியது பயப்படலையா பயப்படக்கூடாது தானா வரும் பேச வேண்டியது பேசலையா பேசக்கூடாது தானா வரும் அல்லா பேசுங்க பொம்பளை பரதாவோட வீட்டை எடுக்க சொல்லுங்க வெளியே சுத்த வைக்க வேணாம் வெளியே வைக்க வேண்டாம் இது இப்போ உள்ள பேராக்கள் சொல்லல அல்லா குருவாக சொல்கிறார் உக்காரன் நபி உபயோகத்தி கொண்டு பெண்களே வீட்டில இருங்க வீட்டில இருங்க ஓலா தபர் தபர் ஜாகிலிய திருவிழா இந்த மடமையான பெண்கள் ஜாகிரிய பெண்கள் தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு ரோட்ல சுத்துறாங்க இல்லையா வீதியில சுத்துறாங்களே இத மாதிரி இஸ்லாமிய பெண்களே சுத்தாயிங்க அல்லா சொல்றாங்க பெண்களே அந்நிய ஆளோட பேசணுமா குரலை தடிந்தமாக்குங்க குரலை தடிப்போம் அல்லாத நாங்க இல்லாத நேரம் வீட்டு போன் நம்பர் யாரும் கொடுக்காது தோறு ஏன் கூட்டாளி எனக்கு தான் கூட்டாளி கொண்டாடிக்குமா என்ன வெக்கக்காரி மாப்பிள்ள கூட்டாளி பொண்டாடி கூட்டாளி பொண்டாடி கூட்டாளி மாப்பிள்ளை கூட்டாளி வீடு யாரு அந்த நம்பரை யாரும் கொடுக்காதீங்க அப்படியும் பேசினா அவர் போன் எடுக்கும் யார் அவர் இருக்கிறார் இல்ல எங்க தெரியாது வைக்கவா வை திரும்ப போன் எடுப்பானா அந்த நொம்பரை நினைச்சும் பார்க்க மாட்டான் இது அவர் இப்பதான் போனாரு நீங்க யாரு அவருடைய நான் ஃப்ரெண்ட் எப்படி ஃப்ரெண்டு இந்த ஆஹ் எவ்வளவு வருஷமா இந்த பொண்டாடிக்கு தேவையா கோல் பண்ணுவான் அல்லா சொல்றான் என்ன செய்ய கூறலை இனிமையாக்கதுனா நளினமா பேசாரே மீன் காண்ட மீன் வாங்காத வீட்டுக்கு முன்னாலே தேங்காய் காரணம் மாங்காய் காரணம் மீன் காரணம் யார் வாங்குறா யார் பேசுறா கொஞ்சம் வெக்கமில்லையா சொல்லுங்களே இது ஹலாலா பொண்டாட்டி இத்தால் இருக்கிறாது என் பொஞ்சா அதான் எங்க தாத்தா எங்க இத்தால் இத்தால் இருக்கிறாங்க எளிய பார்க்கலுமா இந்த கரப்பத்தனை பார்க்கலுமா ஒரு பள்ளி அது ஆம்பளை மாதிரியே இருக்கு பார்க்கலுமா ஆஹ் அப்ப மாப்பிள்ள உசுரோடுக்குள்ள நீங்க சோம பார்த்த மீன் வாங்குங்க ஆனா மாப்பிள்ள மூத்தா போல பள்ளியே பார்த்தாய் அவ்வளவு பேருது மேலாள பெரியார்களே அல்லா பாதுகாக்கணும் ரோஷம் உள்ள வாழ்க்கையை வாழும் நீங்க சாம வாங்கி கொடுங்க நீங்க மீனை வாங்கி கொடுங்க அவன் பேசலாம் எங்களை மகள் கொடுத்தான் யாரு சொல்றா மீன்காரன் அஞ்சு நாள் பாத்திமாவை கோபப்பாலை காணும் ஓடி அவரு மீன கொடுத்துல உள்ளத்தை கொடுத்து மேலான பெரியாலே நாரி போல் சமுதாயம் கேவலமாவது வீட்டுக்குள்ளே இருந்த வீதிக்கு வந்தது நம்ம தலைவிதி என்று சொல்லவிட வேறு வார்த்தை இல்லை தோது ஆகையால் அருஜால் கொவ்வாம் ஆண்களே நீங்கள் இருக்கக்கூடியவர்களே அல்லா பயந்து கொள்ளுங்க மனைவி அல்லா தந்தா உங்களை பிள்ளை அல்லா தந்தா மேக்கப் பண்ணி அனுப்பாயிங்க இருக்கிற புத்தாடை உடுத்தி தெய்வலை கல்கிஸ்த முரட்டுவ கொழும்பு என் புள்ள கிளாஸ் போகுது கிளாஸ்ல மாஸ்டர் கௌசலால மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானியா பஸ்ஸ ஓட்டிருப்பது காஜாமு திஷ்டியா கண்டக்டர் யாரு கண்டக்டர் யாரு அல்லாஹு அக்பர் இதனால பெரியார்களே அல்லாஹ் பாதுகாக்கணும் பட்ட பகல்ல சில பேர் விளங்கி வேணாம தந்த பொம்பளை புள்ள விற்கிறாங்க தோடு அல்லாஹ் பாதுகாக்கணும் சொன்னாங்க ஒரு காலம் வரும் ஒரு விபச்சாரி தன்னை எப்படி அலங்கரிப்பாரோ அதே போல உமா ஓப்பம் தன்னை பொம்பளை பிள்ளை அலங்கரிப்பாங்க அந்த காலம் அலங்கரிக்கிறார் வீட்டுக்கு போனா சின்ன புள்ளு பத்து வயசு அதுல உடுப்ப பார்த்தா நவுதுன்னா பொம்பளை புள்ளு கையப்படிய ஒரு ஒரு பட்டி தான் நெஞ்சு வெளியே இது வெளியே தொடங்க இங்க கவுல் வாப்பா மலாய்க்கமாக கொண்டு வந்து அந்த கவுல அனை வாங்கினாரு உண்மை தானே வாங்கினா அறிவில்லையா சோதர்களே பொம்பளை புள்ளை சின்ன புள்ளை அதுல நெஞ்சு வெளியே முழு வெளியே கால் வெளியே உடுப்பாயி கவுனாயி அல்லாஹு அக்பர் சின்ன வயசுல வெக்கம் போயிருவே ஆகையா சோதரே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க தௌபா செய்யுங்க எது நடந்தாலும் நம்ம இருந்தாலும் ராஜா செத்தாலும் ராஜா நமக்கு தோல்வி என்பது கிடையாது அல்ல நிச்சயமா வெற்றி தருவான் அந்த அடிப்பெல்லாம் நம் மனைவிடைய பாவங்களை மன்னித்து புரிவானாக யாழ்லா நிவானம் சொந்தக்கார யாழ்லா தல படுக்கும் சொந்தக்கார யாழ்லா விலகினமான அடியார்கள் யாழ்லா பாவம் செய்தவர்கள் யாழ்லா எங்க எல்லாத்தையும் பார்த்து மன்னிச்சு அல்லா என பார்த்து மணி கொடுத்தவர் ரப்பு இல்லையா அல்லா வேற அப்பா இல்லையா அல்லா வேற சத்தார் இல்லையா அல்லா யாழ்லா நாங்க செஞ்ச பாவத்தாலே நோய்களுக்கு சோதிச்சிடாதே அல்லா கடனை தந்து சோதிக்கிறாரே அல்லா காப்பிகளை சோதிக்கிறாரு அல்லா இறக்கமுள்ளவனே என் தாய் தந்தை பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா இரத்தத்தை பாலாக்கி தந்தா நோய் என்றால் தாங்க மாட்டா பத்தி என்றால் தாங்க மாட்டா தந்தல பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா எந்த தாய் தந்தை கபரு வந்துட்டாங்களோ எல்லா தாய் தந்தை கபரை சொற்கதி பூஜையாக்கியா அல்லா மனைமார பார்த்து மன்னிச்சிரியா அல்லா பிள்ளைகளை பார்த்து மன்னிச்சிரியா அல்லா பூரா உலக முஸ்லீம்களை பார்த்து மன்னிச்சிரியா அல்லா முஸ்லீம்களை முஸ்லீம்களை வாழவையா அல்லா கன்யாவா வாழவையா அல்லா உரிமைகளை பாதுகாத்தியா அல்லா பள்ளிகளை பாதுகாத்திரியா அல்லா பாக்களை பாதுகாத்திரியா அல்லா உலமாக்களை பாதுகாத்திரியா அல்லா ஆண்கள் அனைவரை பாதுகாத்திரியா அல்லா எனக்கு முன்னாலே நீ இருப்பதை இந்த காப்பிரர் காட்டியா அல்லா காட்டியா இருந்தா நீ பொறுமையாக இருந்தா எங்களுக்கு நீ இருக்கிறையா அல்லா நீ இருப்பதை பதிலை காட்டினாய் நீ இருப்பதை உதவியை காட்டினாய் புறாவனை அழைத்து காட்டினாய் காரூரை அழைத்து காட்டினாய் அவர்களை அழைத்து காட்டினாய் ஆறு சமூக கூட்டத்தை அளித்தாய் உனக்கு வயசு போகலையா அல்லா உள்ளத்தி குறையலையா உன் ஆற்றல் குறையலையா அல்லா உன் பலம் குறையலையா நாங்கள் தான் பாவிகள் நாங்கள் தான் பாவிகள் யாழ்லா இதை பாவங்களை மன்னிச்சிரியா ஒன்ன தவிர வேறு யாரால் மன்னிக்க முடியாது முஸ்லீம்களுடைய முஸ்லீம்கள உடைமைகளை பாதுகாத்திரியா அல்லா பெண்கள பரதாக்களை பாதுகாத்திரியா வெக்கத்தை பாதுகாத்தியா அல்லா பாதுகாத்தியா பாதுகாத்திரியா யாழ்லா ஓண்ட அன்பு நபி ஆதம் இஸ்லாம் இறங்கிய பூமியில கேட்கிறோம் யாழ்லா இது சாதாரண நாளிலே யாழ்லா ஓண்ட நாடு உன் நபி வந்த இடம் உன் நபி வந்த தேசம் யாழ்லா ஒரு பறக்கத்தான பூமி இந்த பூமி அது கேட்கணும் யாருலா உன் சரியத்தில் பாதுகாத்து யாருலா நாங்க செஞ்ச பாவத்தாலே பரதாக்களை இல்லாமல் ஆக்கிறாரு பள்ளிகளை இல்லாமாக்கிறாரு அலாஹாவை இல்லாமாக்கிறாரு யாருலா எங்களுக்கு அந்நியத்தை தாயா அல்லா யாருலா நாங்க எத்தனை நாள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு கடையினால இருக்கு யாருலா அந்த கடையினால மதீனத்தில் உணவுறால தாயா அல்லா எத்தனை பேச்சுகள் பேசினாலும் எங்களுக்கு கடைசி வார்த்தை இருக்கு யாருலா அந்த கடைசி வார்த்தையை முகமது ரசூல் என்ற களிமாவோட மௌத்தாக்கியா அல்லா களிமா இல்லாத மௌத்த தர தராதே கேவலமான தந்துடாதே திடீர் மௌத்த தந்துடாதே வாலிபத்துல மௌத்த தராதே சத்தியமான மௌத்த தாயா நாங்க சுஜூத் செய்து உனக்கு விருப்பமா சுஜூதுல மௌத்த தாயா அல்லா குரானவர்கள் காட்சி உனக்கு விருப்பமா குரானவர்கள் மௌத்த தாயா தந்துடாதே ஒரு தடவை தான் வரும் அதுல எங்களை போல கைசேதிகள் யாரும் இல்லை யாழ்லா யாழ்லா எங்க எல்லாத்துல கபர் இருக்கு யாழ்லா பக்கையில தாயா நபிக்கு பக்கத்துல தாயா நீ தந்தா தடுக்க யாரும் இல்லை நீ தடுத்தா கொடுக்க யாரும் இல்லை எங்க எல்லா நாத்துல பாவத்தை மன்னிச்சு அல்லா ஜன்னத்தில் பிரதோசன சொர்க்கத்தை தாயா அல்லா இந்த துவாலை உனக்கு தனிப்பெறும் கிருபை நான் ஏற்று கபூஷன் கொள்வாயாக வாஹதாவான அலமதுல்லாஹி ரபில் ஆலமி For more lectures, visit slhub.com.